கண்ணனம் கருந்தெய்வம் காட்சி வழகி கிடப்பேனை குஞ்சல் புளி பெய்தா போல் புறநழகு பேசாதே பெண்ணின் பருத்தமறியாத விரிவானதையில் விசிதக வண்ண பாடை கொண்டு என்ன வாட்டந்தனியீரே பாலாலிலையில் துயில் கொண்டா பரமன் வலைப்பட்டிருந்தேனை வேளால் நுண்ணம் பெய்தா போல் வேண்டிட்டெல்லாம் கலந்த காந்த கருவில்லி கடைக்கணம் சிலை கோவார் நஞ்சூடுருவே உண்டு நிலையும் தளர்ந்தினை வேலை அஞ்சேரன்மானவனொருவன் அவன் மாறுபணிந்த வனமாலை வஞ்சியாதே களிமாயில் மாறிவில் உணர்ந்து உரக்கீரே ஆரே உலகத்தாற்றுவார் ஆயர் வாடி கவர்ந்துண்ணும் காரருழக்க உழக்குண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை ஆறாமுதமனையாங்கன் அமுதவாயில் உரியா நீர்தான் உணர்ந்து புலவாமே பறிக்கு இழைப்ப நீக்கீரே அகிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேலன் நான் அவனொருவன் தழுவி முழுகி புகுந்தன்னை சுற்றி சுழன்னை போகானால் தழையின் பொழிவாய் நிறப்பின்னே நெடுமாலூதி வருகின்றான் உடலின் துளவாய் நீர் கொண்டு குளிரமுகத்து தடவீரே நடையொன்றில்லாம் உலகத்து நந்தகோவன் மகனென்னம் கொடியகழிய திருமாலால் குழப்பு கூறு குழப்பட்டு உடையும் பெயராகில்லேன் நான் போக்கன் மிகித்த அடிப்பமாக்கில் குடித்தான் குணந்து பூசீர்கள் ஓகாவீரன் உடம்பையே வெற்றி கருளக் கொடியான் தன்னி மீதாடா உலகத்து பெற்றவரிலே பெற்றதாய் பாம்பேயாக வளர்த்தாளே உத்தமற்ற முலதன்னை குமரன் போல அத்தகுத்தம் அவதீர அணையபமுற்றி கட்டீரே உள்ளே உருகி நைவேனை உளளோ விழலோ என்னாதா கொள்ள கொள்ளி குறும்பனை கோவர்த்தனனை கண்டக்கான கொள்ளும் பயனும் பயனொன்னில்லாத உங்கதன்னை கிழங்கோடும் அள்ளிப்பறித்திட்டவன் மாறிவிலறிந்து என் நழலை தீர்வேனே உம்மை முலகள் நிழதீர கோவிந்தற்கோர் குற்றேவன் இம்மை புறவி செய்யாதே இனி போய் செய்யும் அவன்பானன் செம்மையுடைய திருவார்பில் கேட்டானேலும் ஒரு நான் மென்ம சொல்லி முகன் நோக்கி விடதான் தருமேல் மிக நன்றே அல்லல் விளைத்த பெருமானை ஆயர் பாடி கனிவிளக்கை வில்லி புதுவ நகர் நம்பி விட்டு சித்தன் வியன் கோதை வில்லை துளைத்த உருவத்தாள் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக்கடலுள் துவாரே